திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ராமேஸ்வரம் திருச்சிற்றம்பலம் பாசமும் கழிக்ககில்ல அறக்கரை படுத்து தக வாசமே கலர்கள் கொண்டு மதியினால் மால் செய் கோயில் நேசமே கண்பினாலே நினைமின் நேர் நின்று நாளும் தேசமே காணிருந்த திருகிராமே சுரமே முற்றின நாள்கள் என்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அறக்கர்த்தம்மை செற்றமால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை பற்றி நீ பரவு நெஞ்சே படர்சடை ஈசன் பாலே கடலிடை மலைகள் தம்மால் அடைத்துமால் கருமம் முற்றே திடலிடை செய்த கோயில் திரு இராமே சுரத்தை தொடலிடை வைத்து நாவேர் சுழல்கின்றேன் தூய்மை இன்றே உடலிடை நின்றும் பேரா ஐவராட்டுண்டனானே குன்று போல் தோளுடைய குணமிலா அறக்கர் தம்மை கொன்று போராழியம்மாள் வேட்கையார் செய்த கோயில் நன்று போல் நெஞ்சமேனி நன்மையை அறிதியாயில் சென்று நீ தொழுதுய் கண்டாய் திருகிராமே சுரமே வீரமே கெயிறு காட்டி விண்ணுற நீண்டரகன் கூறமி கவனை சென்று கொன்றுடன் கடற்படுத்து தீரமே காணிருந்த திரு இராமேஸ்வரத்தை கோரமிக்கார்தவத்தார் கூடுவார் குறி புலாரே ஆர்வலம் நம்மின்மிக்கார் என்றவரக்கர் கூடே போர்வலம் செய்து மிக்கு பொறுத்தவர் தம்மை வீட்டி தேர்வலம் செற்றமால் செய் திரு இராமேஸ்வரத்தை சேர்மட நெஞ்சமே நீ செஞ்சடை எந்தை பாலே வாக்கினாலின்பூரைத்து வாழ்கிலார் தம்மை எல்லாம் போக்கினார் புடைத்தவர்கள் உயிர்த்தனையுண்டுமால்தான் தேக்கு நீர் செய்த கோயில் திரு இராமே சுரத்தை நோக்கினால் வணங்குவார்க்கு நோய்வினை நுணுகோமன்றே பலவு நாள் தீமை செய்து பார்த்தன் மேல் கொழுமி வந்து கொலைவிலார் கொடியராய அறக்கரை கொன்று வீழ்த்த சிலையினான் செய்த கோயில் திரு ராமேஸ்வரத்தை தலையினால் வணங்குவார்கள் தாழ்வராம் தவமதாமே கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின்னன்பு கொண்டு தேடிமால் செய்த கோயில் திருயிராமே சுரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நீ நன்னெறியாகுமன்றே வண்கண்ணர் வாழறக்கர் வாழ்வினை ஒன்றறியார் புண்கண்ணராகி நின்று போர்கள் செய்தாரை மாட்டி செங்கண்மால் செய்த கோயில் திருகிராமேஸ்வரத்தை தங்கணாலெய்த வல்லார் தாழ்வராம் தலைவன் பாலே வரைகளோத்தேயோர்ந்த மணிமுடியரக்கர் கோனை விரயமுற்றரவாடுக்கி மீண்டுமால் செய்த கோயில் திரைகள் மூத்தால் வணங்கும் திருகிராமேஸ்வரத்தை உரைகள் பத்தால் உரைப்பார் உள்குவாரன்பினாலே சுவாமி ராமலிங்கேஸ்வரர் அம்பாள் பர்வதவர்தினி அம்மை திருச்சிற்றம்பலம்